குற்றக்காரர்கள் இருக்கணும் குற்றக்காரர்கள் உடவுடுக்க வாங்கி பெருமாள் மாட்டுக்காரர் நிலதங்கா பாட்டு பாடவர்கள் வடக்கு பிரார்த்தனை பண்ணுவர்கள் உரிமை அடிக்கிறவர்கள் உடிக்க அடிக்கிறவர்கள் நவரசங்கம் வாசிக்கிறவர்கள் மாலாகமா கதை பண்ணுவர்கள் அனைவருமான பிச்சைக்காரர்கள் உண்டு உடவுடுக்க வாண்டிகள் ஐயா வீட்டுக்கு பெரியா வீட்டுக்கு பெரியா வீட்டுக்கு தேமுண்டாக பகுதி எந்த முகம் பார்த்தாலும் தானே இருக்க பகுதியா மகாராஜா ஐயாவுக்கு ரொம்ப நல்ல போகுது அதிர்ஷ்டம் போகுது அம்மாவுடைய தோத்துப்பாறை பெருக்க போக போகுதா மகாராஜா ஜெகதம்பா பழக்கவே சுப்பத்தா பழக காத்தவராய சாமி கருப்பண்ண சாமி உங்க பக்கத்தோடையாகத்தான் இருக்கிறாரு எண்ணில என்ன நீடேற போகும்போது அவரை உடுக்க வாண்டிக பெருமாள் மாத்திக்காரே இது ஐயா வீடா செட்டியார் வீடா முதலியார் வீடா உடுக்கடிக்கப்பட்டவர்கள் ஆயும் ஆயும் எந்த ஐயா இவரே ஆயிரம் என்னுடைய எந்த ஆய் வர வேணுமா உடுக்கடிக்கப்பட்டவர்கள் பாலாகமா கதை பாடப்பட்டவர்கள் அப்படியே விவாடி பல்கினாதோ தந்தான தானும் அது ஏடித்தாட்டில்லா பங்கில ராமையா தந்தான தானும் ఒక నీకు తక్కిన బామని చేస్తానే ఒక గాండ్ల సంగు ఒక దానికి నీకు ఉన్నదాగి పెడతానే ఒక గాండ్ల సంగు இந்த உரிமை என்னபடியான வாத்தியம் இந்த வடக்கமலையா பிரார்த்தனை பரவாங்க நீனகிரி தீபப்பா மாதிரி கீழே ஒத்த பிறந்துக்கிட்டு போவா ஒரு பொம்பளை ஜோல்லா படை எடுத்துட்டு போவா வீராக வீரர்களை தீர்க்கப்பட்டவரே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா தீர்க்கப்பட்ட ரங்கநாத பெருவாளே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா நடக்கலையே அப்பாத்து பரவல் இது உரிமை நம்முடைய ராஜ்யம் தஞ்சாவூர் சிவகஞ்சேரி மற்ற மதுரை இந்த பக்கம் எல்லாம் உண்டு Ha ha